சுமார் பதினொன்று மண் பதினொன்றரை மணி அளவில் பகவான் பாபா மண்டபத்தில் பக்தர்களுக்காக காட்சி கொடுத்தார் வெளியில் வரவில்லை அதனால் அவரை பார்க்க முடியவில்லை பார்க்கவே முடியவில்லை ரொம்ப சங்கடமாக இருந்தது நாங்கள் ரெண்டு மணி அளவில் திரும்பி வந்தோம் அன்றைய தினம் அப்படி போனது அடுத்த நாள் மீண்டும் நாங்கள் பகவானை தரிசனத்திற்காக மண்டபத்திற்கு போனோம் ஒன்பது மணி அளவில் அப்பொழுது தலை நாள் நடந்தது போலவே மண்டபத்தில் வெளியில் தான் எங்களுக்கு நிற்க இடம் கிடைத்தது பதினொன்று மணி அளவில் அங்கே நல்ல மழை பெய்ய ஆரம்பித்தது அதனால் பக்தர் ஜனர் எல்லாரும் அங்கும் இங்கும் ஓட ஆரம்பித்தார்கள் நானும் ஓடி மண்டபத்திற்குள் நுழைந்தேன் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு எதிர்பாராத விதமாக மண்டபத்தில் முன் வரிசையில் பகவான் நடந்து வரும் பாதைக்கு பக்கத்திலேயே முதல் வரிசையில் இடம் கிடைத்தது இந்த இது பகவானுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வேற என்ன வேண்டும் நான் சந்தோஷமாக கையில் பகவானுக்கு எழுதின கோரிக்கை லெட்டருடன் காத்திருந்தேன் கூட்டம் அலைமோதி கொண்டே இருந்தது பகவான் பதிமூணு மணிக்கு தரிசனம் கொடுத்து கொண்டு மெல்ல மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்தார் என் பக்கம் வந்தவுடனே நான் என் கையில் வைத்திருந்த கவரை சுவாமி பக்கம் நீட்டினேன் அவர் தன் பொன் கைகளால் அதை பெற்றுக்கொண்டார் என் சந்தோஷம் சொல்லவும் வேண்டுமா என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்த மாதிரி இருந்தது அப்புறம் ரெண்டு நாள் கொடைக்கானல்லேயே சந்தோஷமாக கழிச்சு கோயம்புத்தூர் திரும்பி வந்தோம் என்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்தது என் மக்கள் பெரிய பெரியவன் ஜெயராம் கேட் என்ட்ரன்ஸில் ஆல் இந்தியா ரேங்க் நம்பர் ஒன்னிலும் சின்னவன் ஸ்ரீனிவாசன் யுஎஸில் பிஹெச்டி செலக்ஷனிலும் கிடைத்தது இப்படி பல நன்மைகள் எங்களுக்குள்ள நடந்தது எங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்தது நல்ல சுகமான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை எங்கள் குடும்பத்துக்கு கிடைத்தது என் இஷ்ட தெய்வம் பிரத்யட்ச தெய்வம் சாய்பாபா அனுகிரகத்தில் இன்று வரை ஒரு சங்கடமும் இல்லாமல் எல்லாமே நல்லதாய் நடந்து வருகிறது பாபாவுக்கு கோடி கோடி பிரணாமம் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்